இதுவும் முழங்குகிறது நற்றினையின் இசை முழக்கம் உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலங்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உங்கள் கூட வாழ்க்கை உண்டன் நலங்கள் உண்டன் வளங்கள் இன்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலங்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே அன்னை மொழியும் அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே நீ உலகம் செழிக்கும் படிங்கி விடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் படிங்கி விடாதே உழைக்கும் மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியின் வாழ்வை மதிக்குமா உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் இங்கு மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இங்கு சென்ற கதையை மறக்க பண்ணி விடா நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே நீ இருந்து